திருத்தோணிபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் பதினாறாவது திருப்பதிகம் இது அக்குமணி அணிந்தால் அருவினை அகலும் திருச்சிட்டம்பரம் சங்கமரும் முன்கை மடமாதையொரு பாலுடன் விரும்பி சங்கமரும் முன்கை மடமாதையொரு பாலுடன் விரும்பி அங்கம் உடல் மேலுறகணிந்து தீர ருஷியும் அங்கம் உடல் மேலுறகணிந்து தீர அருஷையும் எங்கள் பெருமானிடம் எனத்தகும் உனைக்கடலின் முத்தம் எங்கள் பெருமானிடம் எனத்தகும் உனைக்கடலின் முத்தம் நுங்கமணி இப்பிகள் கரைக்கு வரும் தோணி புறமா குடிகள் கரைக்கு வரும் தோணி புறமாமே சல்லரியாழ் முழவம் ஒந்தை குடல் தாளம் அது எம்ப நல்லறியாழ் முழவும் ஒந்தை குடல் தாளும் அது எம்ப கல்லறிய மாமனையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து மாமனையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து அல் எரிகை ஏந்தி நடமாடும் சடையண்ணல் இடம் என்பர் தோணிபுறம் ஆமே நடமாடும் சடை அண்ணல் இடம் என்ப சொல்லறிய தொண்டர் துதி செய்யவளர் தோணிபுரமாமே தோணிபுரமாமே வண்டு அறவும் கொன்றை வளர்க்கும் சடையின் மேல் வண்டு அறவும் பண்டு அறவு தன் அறையில் ஆர்த்த பரமேட்டி பண்டு அறவு தன் அறையில் ஆர்த்த பரமேட்டி பரமேட்டி பழி தீர கண்டு அரவு உண்கடலில் நஞ்சம் அமுது உண்ட கடவுள் நஞ்சம் உண்ட கடவுள் நஞ்சம் அமுது உண்ட கடவுள் ஊர் தோணிபுரமாமே தொண்டரவர் மிண்டி வழிபாடு மல்கும் தோணிபுரமாமே நான் கொல்லை விடையேறு உடைய கோவணவன் கொல்லை விடையேறு உடைய கோவணவன் நாவணவும் மாலை கொல்லை உடையான் அடையலார் அரணம் ஒள்ளழல் விளைத்த வில்லை உடைய அடையலார் அரணம் அடல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்பும்பதி மேவி வளர் தொண்டர் சொல்லை அடைவாக இடர்த்தீர்த்து அருள் செய் தோணிபுரமாமே தோணிபுரமாமே ரன தக்கரே அஞ்சடையில் அங்கிட விலங்கல் மலிகானில் தேயும் அதி அஞ்சடையில் அங்கிட விலங்கல் மலிகானில் தேயுமதி அஞ்சடையிலங்கிட விலங்கள் மலிகானில் காயும் அடுத்தின்கரியின் உரிவை போர்த்தவன் நினைப்பார் காயும் அடுத்தின்கரியின் ஈருரிவை போர்த்தவன் நினைப்பார் காயன நிறைந்தது ஒரு தன்மையினர் நன்மையொடு வாழ்வு தூய மறையாளர் முறையோதி நிறை தோணிபுரமாமே தூய மறையாளர் முறையோதி நிறை تذري அடி பணிந்தவர்கள் மேலை குற்றம் அது ஒழித்து அருளும் கொள்கையினன் பணிந்தவர்கள் மேலை குற்றம் அது ஒழித்து அருளும் கொள்கையினன் வெள்ளில் முதுகா பற்றவன் இசைக்கிழவி பாரிடம் அது ஏத்த நடமாடும் துத்த சடை அத்தன் உரைகின்ற பதி தோணிபுரமாமே சடை அத்தன் உரைகின்ற பதி தோணிபுரமாமே பண்ணமரும் நான்மறையர் நூன்மறை பயின்ற திருமார்வில் பெண்ணமரும் மேவீனரே தம் பெருமை பேசும் அடியார் மெய்த்திண்ணமரும் வல்வினைகள் தீர அருள் செய்தல் உடையாங்கோ துண்ணென விரும்பும் சரிகைத் தொழிலர் தோணிபுரமாமே பானரை தென் திசை இலங்கை அறையல் திசைகள் வீரம் விளைவித்து வென்று இசை புயங்களை அடர்த்து அருளும் வித்தகன் இடம் இடம் அருளும் வித்தகன் இடம் சீர் ஒன்றிசை இயல் கிளவி பாட மயிலாட வளர்ச்சோலை துன்று செய்ய வண்டு மலி தும்பி முரல் தோணிபுரமாமே வித்தகன் இடம் தோணிபுரமாமே நாட்டம் மிகும் மாமலரின் மேல் அயனும் அயனும் நாராயணனும் நாடி ஆட்கள் அதனால் மிக அளப்பரிய வண்ணம் எரியாகி உத்தம் மிகும் கீழுலகும் மேலுலகும் ஓங்கி எழும் தன்மை தோற்றம் மிக நாடும் அறியான் உறைவு தோணிபுரமாமே அளப்பரிய வண்ணம் எரியாகி ஊற்றம் மிகும் கீழ் உலகும் மேல் உலகும் ஓங்கி எழும் தன்மை தோற்றம் மிக நாளும் அறியான் உறவு தோணிபுரமாமே மூடு துவராடையினர் வேட நிலை காட்டும் அமன்நாதர் கேடு வர சொல்லிடுவார் அவர் மொழி கெடுத்து அடைவினான் அக்காடு பதியாக நடமாடி மடமாதொடு இரு காதில் தோடு குழை பெய்தவர் தமக்கு உறைவு தோணிபுரமாவே தோணிபுரமாமே துஞ்சிருளில் நின்று நடமாடி மிகு தோணிபுரமேய மஞ்சனை வணங்கும் திருஞான தம்பந்தன சொன்மாலை திருஞான தம்பந்தன சொன்மாலை தஞ்சமென நின்று இசை முடிந்த அடியார்கள் தடுமாற்றம் பஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே துஞ்சிருளி நின்று நடமாடி மிகு தோணி மேய துஞ்சிருளி நின்று நடமாடி மிகு தோணி புறமேய மஞ்சனிவன தஞ்சம் வந்தன சொன்மாலை தஞ்சமென நிந்திதை மொழிந்த அடியார்கள் தடுமாற்றும் தஞ்சமென நிந்திதை மொழிந்த அடியார்கள் தடுமாற்றும் பஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே பஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே அருள் பெற்று வளர்வாரே அருள் பெற்று வளர்வாரே அருள் பெற்று வளர்வாரே அருள் பெற்று வளர்வாரே